ராமம் கிருஷ்ண ரோகாதி இந்த கலியில நானூறு வருஷத்துக்கு முன்னாடி குருவாயூர்ந்த கஷேத்திரத்துல நாராயண நம்பூதிரி ஸ்ரீ குருவாயூரப்பன் சன்னதியில நாராயணியம் என்ற ஸ்தோத்திரத்தை ஆயிரத்தி இருபத்தி நாலு ஸ்லோகம் எழுதி குருவாயூரப்பன் சரணத்துல போய் கடைசி ஸ்லோகத்துல விழுந்து உன் மூர்த்திதான் எனக்கு கதி என்று நமஸ்காரம் பண்ணி என்னை காப்பாற்றணும்னு வேண்டினாள் பாகவதம் கேட்ட பரீட்சி சக்கரவர்த்திக்கு பகவான் வைகுண்ட தரிசனம் பண்ணி வைச்சாள் என்று ஒரு ஸ்லோகம் மேல எழுதணும் என்று நினைச்சு தலையை தூக்கினாள் இவருக்கு குருவாயிருப்பன் கோவில்ல வைகுண்ட தரிசனம் உடனே நானும் கண்டேன்னு ஆரம்பிச்சுட்டாள் கைஷாரவேஷம் பரமசுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைः ஆவீதம் நரதத்யைः விலகருபனிஷத் சுந்தரி மண்டலைஷ்ட சர்வேஸ்வரனான கோபாலன் திவ்ய யௌவனத்துடன் தேஜோமயமாய் நடுவில் நிற்க ஆயிரத்தெட்டு உபனிஷத்துக்களும் திவ்ய ஸ்திரீகளாய் பகவானை சூழ்ந்து நிற்க நாரதாதிகளெல்லாம் ரோமாஞ்சிதமான சரீரத்துடன் அனந்த கல்யாண குணகணங்களை வர்ணிக்க அம்பரீஷாதிகள் எல்லாம் பகவானுடைய நாமாவை உச்சரிக்க நவ பிரஜாபதிகள் எல்லாம் ஏயா பவா என்று உத்கோஷிக்க இப்படி நான் கண்டேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உருவாயிருப்பனை பார்த்து நீ ஒரு அனுகிரகம் எனக்கு பண்ணணும்னு ஹிருத்யம் பூர்ணானுகம்பான்னவ மிருதுலகரி சஞ்சல ఆనీయస్నిగ్ధపక్ష్మావళి పరిలసితం నేత్రయుగ్మం విభోతే సాంద్రకాయం విశాలారుణ కఫలగళా கூடின தாமரை போன்ற உன் ரெண்டு நேத்திரங்களும் கருணை பெருகி நிற்கிறது அந்த கட்டாட்சங்கள் மூலகத்தையும் உலக பண்ணிருக்கு அப்படிப்பட்ட கண்களை அநாதனான என் மேல போடணும்னு சொன்னதே குருவாயூரப்பன் ஆயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்லோகம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணின நீ அநாதன்னு சொன்னா நான் பொறுக்க மாட்டேன் நான் உன்னை ரட்சிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன்னு சொன்னாள் ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய சன்னிதியிலே நாராயண நம்பூத்திரி நாராயண ஸ்தோத்திரத்தை எழுதினாள் பலமுறை தரிசனம் அளிச்சிருக்காள் சுவாமி அஞ்சாவது வயசுல காளிய நர்த்தனம் பண்ணினாள் எப்படி அஞ்சாவது வயசுல பகவான் பண்ணிருக்க முடியும் என்று நம்பூத்திரி சந்தேகப்பட்டு கண்ணை மூடினாள் உடனே ஸ்ரீ குருவாயூரப்பன் குருவாயூர் கோவிலேயே காளிய நர்த்தனம் பண்ணி காண்பித்தாள் அதே விருத்தத்தை காளிய நர்த்தன ஸ்தோத்திரத்தை நம்பூத்திரி எழுதினாள் அத்தவா விநிகோரதரம் பணினம் प्रतिवारयितुम् रुत शोषित पन्नचयम् अधिगुह्यपरम् मूले न च तम् नवपल्लव्य मनोजरु च रतवारिणि दूरतरम् महाभुजगः परिदस्य अवन्तमनन्तबलम् समवेष्टय रत्फुलचेष्टमः अविलोक्य भवन्तमतः कुलिते तदगामिनि बालकधेनुगणे व्रजगे घटलेत्य निमित्तशतम् समुदीक्ष घटा यमुनम् पशुपाः अखिलेषु विभो भवदीयदशा भवलोक्य सुखजीवपरम् मणिबन्धनमासु विमुच्य जलारुदगम्यतः कपुषा भवता अभिरुच्यत अनिराधफलम् नरते भवता मृदुपादरुचा कलसिञ्जितनो गुणमञ्जुमिल करकङ्कणकङ्कुलकङ्कणितम् बहुषुपशुपत्रुदुषम् मनयो बहुषुपृषुवानि सुरेन्द्रवनाः त्वयि ఘోరం భ్రమణ తము నృత్యతి మారుతగోగమ